போற்றி திருவரல் இதுக்கு ஏன் போற்றி திருவல் வந்தது என்று கேட்டா கொஞ்சம் விடிப்பா இருக்கணும் அருண வடிவேல் மொழியார் தான் இது எழுதினார் மற்றவங்களாம் லேசா தான் எழுதிட்டாங்க அவரு போற்றி திருவிழா என்ன பண்ணாங்க மேல பார்த்தாங்க உள்ள பாரா போற்றி போட்டிட்டு இருக்க அதனால இறைவனை போற்றி வழிபட்ட திருவுகளாக போற்றி திருவுகள்னு எழுதிட்டாங்க நீங்க இறைவனை போற்றுகின்றதுன்னு இந்த திருவுகள் மட்டும்தான் போட்டுருக்க சிவபுராணமும் போட்டுருது திருவண்ட பகுதியும் போட்டுருது இல்லைங்களா கீர்த்தி திருவள்ளும் போட்டது அப்ப இறைவனை போற்றி வழிபடுகிற அகவல் போற்றி திருவள் ஆயிற்றுங்கிறது பொருத்தம் இல்லை என்னது இறைவனை போற்றுதற்குரிய போற்றி என்ற சொல்லை மிகுதியும் பயன்படுத்தி வருகிற அகவல் ஆதலின் போற்றி திருவள் ஆயிட்டுனர் அது ரைட் இதுதான் நிறைய இருக்கு அதனால இறைவனை போற்றுகின்ற போற்றி என்ற சொற்கள் மிகுதியாக இருக்கின்ற அகவல் போற்றி திருவள் இல்ல இல்ல நீங்க ரெண்டு மூணு பேர் இந்த முன்னால போறவன் தடிக்க விழுந்தா பின்னால போறவனுக்கு டிவிட்டின்னு பேரு அது தெரியுமில்ல <laughs> பின்னால போறவன் தடிக்க வந்துட்டான்னு வச்சுங்க பின்னால போறவன் ஏ சார் அடாதடா பல்லமா பார்த்து போகணும் என்று இவன் என்ன பண்ணுவான் பார்த்து போவான் அவன் விழுந்தது விழுந்து அது போல ஆராய்ச்சி என்பது பின்னால போனவங்க நாலு பேர் தடிக்க விழுந்தாதான் பின்னால போறவங்க டிவிட்டியா பிடிக்கலாம் <laughs> அது கூட சொல்றது பரிமையில ஒரு ஏன் சிறப்புன்னா முன்னால ஒன்பது பேர் உரை போச்சு பத்தாவது ஆள் எழுதுனா அதனால பரிமையில ரொம்ப சிறப்புன்னு அது மட்டுமல்ல அவனுடைய சிறந்த அறிவுறுத்தணும் சரி அந்த பத்து பேரும் போய் நம்ம என்ன கழிச்சிட்டோம் படிக்கவே முடியலையே சார் பரிமையில ஒரு அவளை விளங்க மாட்டேங்குது அதனால ஒன்பது பேர் போனா மட்டும் போதாது போனதுனாலையும் பின்னால் அந்த ஒன்பது பேர் செய்ய முடியாத நுண்மையை செய்தார் பரிமையில நல்லா பரிமையில ரொம்ப சிறப்பு என்ன பண்றது அது போல இங்க போற்றி என்ற சொல்லை மிகுதியும் பயன்படுத்தி அகவலாதலின் போட்டி திருவல் என்று சொன்ன ஏன்னா இறைவனை போற்றிய திருவல்னா எல்லாகவுமே இறைவனை போற்றுகின்றதுதான் அதனால ரொம்ப அருமையான கருத்து இது தில்லையில் அருளியதுன்னர் தில்லையில் அருளியது அவ்வளவுதான் எனக்கு ஒன்றும் சான்று கிடையாது சரி இருக்கட்டும் தில்லையில் அருளியது நல்லதான் நிலைமண்டில ஆசிரியப்பானர் அப்படின்னு என்ன நிலைமண்டல ஆசிரியப்பாவுக்கும் நேரிசை ஆசிரியப்பாவுக்கும் பாலாப்பணம் இலக்கணம் தேவைப்படுது நிலைமண்டல ஆசிரியப்பான எல்லா சீர்களும் நான்கு சீர் இருக்கணும் நேரிசை ஆசிரியர் பண்ண எல்லா சீரும் நான்கு சீர் இருக்கும் கடைசி அடிக்கு முதலடி மட்டும் மூன்று சீர் இருக்கும் இருந்தால் அந்த நேரிசை ஆசிரியர் எல்லாம் நாலு சீர் இருந்துட்டா நிலைமண்டல ஆசிரியப்பா இது சாதாரண பிளஸ் டூ படிச்சவங்களுக்கு கூட தெரியும் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த பாவகையெல்லாம் பாடம் உண்டு உண்டு நடத்தி இருக்கணும் இவங்களும் படிச்சிருக்கணும் ஞாபகத்திலையும் இருக்கணும் முப்பொருள் உண்மை எதுவுமே முப்பொருள் உண்மைதான் நடத்தி இருக்கணும் படிச்சிருக்கணும் நினைவிலும் இருக்கணும் பார்த்தீங்களா எங்க போனா முப்பொருள் உண்மைதான் <laughs> அதனால எனவே இப்படி எனவே அப்புறம் சகத்தின் உற்பத்தி அப்படின்னு அது என்னது சகத்தின் உற்பத்தி பொறுத்திருந்து பாருங்கள் அதான் உண்டு சொல்லியிருந்தேன் பின்னால் சரி இப்படியாக விளங்கி கொண்டோம் பின்னால் போவோம் நான் முகன் முதலாவானவர் தொழுதல ஈரடியாலே மூலகு அளந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனமாகி முன் கலந்து ஏழ்தளம் உருவையிடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் ஒன்னு முதல் ஒன்பது அடிகள் ஒரு முடிவு இறைவன் திருவடி என்ன யாரோ ஒரு ஆள் என்னென்னமோ முயற்சி பண்ணி காண முடியாத திருவடி அப்ப எந்த ஆள் என்ன முயற்சி பண்ணி காண முடியாது போயிற்று அதான் ஒன்பது வரி ஒன்பது வரி யாரு சம்பந்தி சம்பந்தி யாரு இது மாதிரி இவ்வளவு நீளமா எங்கேயுமே சொல்லல பிரமன் மால் காணா பெற்றியோன் காண்க மாலறியா நான் முகனும் காணாமலையை நாம் போல் அறிவோம் திருவம்பாவை இப்படி எல்லாம் சொன்னாங்க இங்கதான் ரொம்ப அருமையா அந்த திருமாலை பற்றி உயர்வு கொடுக்கிறார் உயர்வு கொடுக்கிறார் ஐயா திருமால் காண முடியாதுன்னு சொல்லும் போது திருமால் சொன்னோடனே நம்ம நெய்யினு மூஞ்சி வச்சுக்காதீங்க திருமால் காண முடியாதது அப்படி சொல்லுங்க என்ன அடே பாருங்க இப்ப திருமால் காண முடியாதது அப்படிங்கறதுக்கும் திருமால் காண முடியாது என்பதற்கு என்ன வெற்றுமே பெருமானா தாத்தர் கடவுள் அல்ல பிரமணியே படைச்சவர் இல்ல அப்படிதான் சார் அப்படிதான் அது என்னங்க அப்படி இப்படி ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல இது மாதிரி ஆரம்பித்த திருவாசத்துல இந்த ஒரு பகுதி ஒன்று பெருமாள் பிரம்மன் காண முடியாதுங்கிறது கத்த கத்தையா துவக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சொன்னது எப்படி பாருங்க நான் முகன் முதலாவானவர் தொடுதல ஒரு நாள் இந்த புரட்சி கவிதைங்க மாதிரி புரட்சி கவிதையாக்குறது இல்ல ஒரு நாள் அப்படின்னார் என்ன சார்னார் பிரம்மன் தேவர்கள் எல்லாரும் வந்தார்கள் வந்த உடனே என்ன ஆச்சுன்னாரு எல்லாரும் சொல்றாங்களாம் திருமால் வாழ்க திருமால் வாழ்க திருமால் போற்றி அப்படின்னு என்ன சார் என்ன வந்தது இப்ப திருமால் அப்படின்னாரு <laughs> நான் முகன் முதலாவானவர் தொழுதல அப்படி எல்லாம் சொல்லும் போது என்னன்னாரு ஐயோ பாத்தியா திருமாலுடைய வடிவம் எவ்வளவு இதா இருக்குன்னாரு ஆமா திருவிக்கிரம அவதாரம் ஒரே உயரமான அவதாரம் அதை கண்டுதான் புள்ளே மற்ற தேவரெல்லாம் திருமால் வாழ்க பெரியவன் வாழ்க காத்தர் கடவுள் போற்றி அப்படிலாம் சொன்னாங்களாம் அப்படி அந்த பெரிய நீண்ட வடிவத்தை எடுத்து என்ன செய்தாராம் ஈரடியாலே மூலகு அளந்து அந்த அவன் பேர் என்ன பேர் என்ன யாரு மாவலி மாவலி இடத்துல போனார் போன உடனே அவன் எதையும் கொடுப்பவன் இதை கேட்டார் எங்க வந்தீங்க பெரிய முனிவரா இருக்கீங்க அப்படின்னாரு ஒன்றும் இல்லை ஒரு மூன்றடி மண் வேணும் அதனால இது என்ன பிரமாதம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அந்த மூணடி மண் அது எடுத்துங்க இது பார்த்தது ஈரடியாலே மூலகு அளந்து இந்த மூன்று உலகத்தையும் <laughs> என்னாச்சினர் ஈரடியாலே ரெண்டே அடி வச்சவன மூணு உலகமும் சரியா போச்சு மூவடி மண் கொடுக்குறேன்னாரு இன்னொன்னு என்னன்னாரு கொடுப்பதை கொடுப்பதுன்னு சொன்னது மாறப்படாது சொன்ன சொல் மாறாதால் அதனால பெருமானி அடியனுடைய தலைமீது வருது இன்னொரு திருவடியை தூக்கி வச்சவனே திருமால் வாழ்க திருமால் போற்றி என்ற நான்முகரெல்லாம் வாழ்த்துகிறாரலாம் பாத்தீங்களா திருவாசகத்தில் திருவிக்கிரமாவதாரம் இதை நாங்க சிவாசனத்தும் போது கேள்வின்னு சொல்லுவோம் டாக்டர் குறிச்சிவர் ஜெயராஜன் திருவாசகத்தில் திருமாலுடைய நீண்ட அவதாரம் குறிக்கப்படுகின்றது எங்கே விளக்குக ஆக்சுவலா எழுதி சைக்கிளோசை போட்டு கொடுத்து அதற்கு விடை எழுதி மதிப்பெண் போட்டு கொடுக்கப்படுகிறது சிவகாசியில வாசகத்தில் திருமால் அவதாரம் திருவிக்கிரம் அவதாரம் எப்படி குறிக்கப்படுகிறது என்று கேட்டா யாரையா திருவாசகத்திலையா திருமாலுதான் ஆமசாமி பக்கா குடிக்கப்படுதுங்க பாருங்க அல்லவா எனவே ஈரடியாலே மூலகு அளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர அங்காங்க இருக்கிற முனிவரெல்லாம் வந்து பார்த்தாங்களாம் ஏப்பா திருமால் தன் நீண்ட திருவடியினாலே இந்த மூன்று உலகத்தையும் ரெண்டே அடியில் அளந்துட்டு இன்னொரு அடிக்கு எங்கேன்னு சொல்லும் போது இந்த அரசன் தலை குனிய அவன் தலையில் அந்த திருவடி வைக்கிறார் என்று முனிவர்கள் எல்லாம் தன்னை மறந்து திருமால் வாழ்க என்கிறதான் இப்படி எல்லாரும் பாராட்ட போற்றி செய் கதிர் மூடி திருநெடுமால் எல்லாரும் வணங்க தகுந்த திருமாலானவர் அப்படின்னார் உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் படுத்த வைணவர் எல்லாம் பார்த்த உடனே என்னன்னு சார் ஆழ்வார் பாசுரம் சார் இது அப்படின்னாங்க ஆமான்னு இது வரைக்கும் மிஞ்சது ஆழ்வார் பாசுரம் தான் இது வரைக்கும் இதுக்கு மேல போகக்கூடாது <laughs> மேல போகாம இதோட நிறுத்தி அது எதையும் கொடுத்தோம்னு சொன்ன பனிரெண்டு ஆழ்வார்கள் இது யார் பாடுனதுன்னு தெரியல நான் முகன் முதலாவானவர் தொழுதட ஈரடியாலே பூலகு அளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர எங்கெங்கயோ இருக்கிற முனிவர்லாம் திருமால் வாழ்க அவர் திருவடி வாழ்க என்றெல்லாம் சொல்லி வாழ்த்துனாங்களாம் இப்படி செய்த போற்றி செய் கதிர் முடி இந்த அந்த அரசன் தலையில கால் வைக்கும் போது எப்படி நின்றான்னு கேட்டா அந்த பெருமையத்தோடு இருந்தாலும் திருமல் திருமால் அந்த முடி வைத்துக் கொண்டு இந்த இரண்டு அடி அடிந்து என்ன ஒரு அடி கொடுப்பதற்கு இயலாமல் தன் தலையே கொடுக்கிறான் சொல்லி பெருமிதத்தோடு வச்சாராம் அந்த அந்த முடி அருமையான அந்த முடியோடு கூட அப்படி செய்த திருநெடுமால் இதோட நிறுத்தியிருந்தா திருவாசகத்தில் திருமாலின் பெருமை எங்கனும் விவரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம் சிவ சிவ திருநெடுமால் என்ன சார் அதான் முடிச்சிட்டீங்களே என்ன அன்று எங்கேயோ போறார் திருமால் தான் அப்படி செஞ்சாருங்களே அன்று என்று கிமு கிபி கெட்டாது அன்று அன்று அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் சார் இந்த ஆழ்வார் ஒரு ஆள் கூட பாடிட மாட்டேன் ஏமாத்திட்டீங்க ஏயா மறுத்து ஏமாத்திட்டீங்க இந்த அன்றுன்னு போட வேண்டிய ஒரு ஐம்பது பர்சன்ட் கீழே வந்துட்டுது இந்த அடிமுடி அறியும் ஆதரவதனில் வந்தது இல்ல சத்தியமா எங்க பன்னெண்டு ஆழ்வார் பாடினதல்ல சார் ஆமதையா அப்படின்னு அன்று அடிமுடி அஜரியும் அரியும் ஆதரவதனில் ஆதரவுனர் விருப்பம் கொண்டுதான் போனார் அடிகாணவும் முடிகாணவும் ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் போனது விருப்பத்தோடு போனாங்களே தவிர நேர் எதிரி அல்ல ஆதரவதனில் என்ன ஆச்சுனர் பையனை பத்தி இப்ப பேச்சு இல்ல முன்ன பாத்தீங்களா பையனை பத்தி பேச்சு இல்ல இப்ப யாரு அப்பாவை பத்தி மட்டுமே பேச்சு கடுமுடன் ஏனமாகி ஏனம்னா பன்றி பன்றி ஆனார் பண்டின்னு நீங்க போ நம்ம திருவண்ணாமலையில கிண்டவண்ணாமலையில தமிழ்நாட்டில் அல்லது வேற எங்கேயாவது பண்டி இதெல்லாம் போறாங்க கடுமுரன் ஏனமாகி வலிமையான பன்றினா இது மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் பார்த்தே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா சரி இப்படி இப்படின்னு சொன்னா ஒரு இருபது ரெண்டு மணி மேல வருது வருமானம் கேட்காதீங்க இப்ப வந்துடணும் வந்தாதான் நோண்டலாம் ஒரு அரை அடி ஒரு அடி வரும்போது ஒரு மூமெண்ட் மண் வந்ததுன்னா இப்படி ஒரு தரம் இப்படின்னா ஒரு இருபது வண்டி இருபது வண்டி இப்படி ஒண்ணு சொன்ன ஒரு ஐம்பது அறுபது வண்டி மண்ணு அப்படி கடுமுரன் ஏனமாகி முன் கலந்து முன் கலந்து அது என்ன முன் முன்னுன்னா தனக்கு முன்ன இருக்கிற நிலத்தை நிலத்தை நோண்டி முன் கிளந்து முன்கிறதுக்கு முன்னே உள்ள நிலம் நிலத்தை அந்த மாதிரி கேண்டி என்ன செய்தான் ஏழு தளம் உருவ ஏழு தளம் கீழே போனா ஏழு இடம் அந்த மாதிரி இருக்கிறார் இந்த ஏழு இடம் கீழே இதெல்லாம் எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்றது இல்ல பாதியார் மகன் மாமருக்கு சொல்லியிருந்தார் அந்த பழையதெல்லாம் அவர் ஒண்ணு அடிக்குவார் அல்லவா இங்க பார்த்த பிறகு எழுதுன எங்கேயோ இருந்ததுன்னு அதலம் விதலம் சுதலம் தராதலம் அப்புறம் ரசாதலம் மகாதவம் பாதலம் என்று ஏழு தளம் இருக்கான் கீழே நாம வந்து தொகுத்தம் படிச்சிருக்கோம் பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அது தெரியும் நமக்கு அந்த ஏழு என்னன்னு தெரியாது அதான் இந்த இப்படிப்பட்ட பேருடைய அந்த மாதிரி அந்த இடமெல்லாம் ஏழுதளம் உருவ இடந்து அந்த ஏழு இடமும் அப்படியே வந்து நோண்டி நோண்டி வந்துட்டு ஆனா திரும்ப அந்த திருவடியை காணாம் எய்த்து சொனிங்கி போச்சான் என்னடாதுன்னு இங்க வேற ரத்தம் வேற அப்படியே வருது ஆமா என்ன என்னை எவ்வளவுதான் முடியும் அந்த கருவி அதனால மூக்கல சத்தம் வேற வருது அப்படியே எய்த்து வருந்தினாராம் வருந்தி ஊழி முதல்வ ஜய ஜய என்று இந்த நேர தன்னால் காண முடியும்னு நினைச்சு போன போது காண முடியல பெருமானே காண முடியலையே என்று சொல்லி ஊழி முதல்வ இந்த ஊழி காலத்திற்கெல்லாம் முதல்வனாக இருக்கிற பெருமான் அல்லவா ஜய ஜய வாழ்க வாழ்க என்று போற்றியதாம் அந்த பண்டி அப்படி போற்ற என்று படுத்தியும் காணா மலரடி இணைகள் அந்த நெல்லில் இருந்து போய் தேடுற அந்த தேடுகிற முனைப்பு இருக்கிற வரைக்கும் காண முடியாத அடிகள் அப்புறம் என்ன ஆச்சுன்னர் திருவண்ணாமலைக்காரரை கேளுங்க அப்படின்ட்டு ஆமா நீ எல்லாத்தையும் சொல்ல முடியுமா பக்கத்துலயே திருவண்ணாமலை வச்சுக்கிட்டு போகலையே நிறுத்திட்டாரு நீங்க எல்லாம் வந்திருக்கிறது தெரியும் இருக்கு அதனால திருவண்ணாமலையிலேயே பாரதுன்னு தெரியும் அதனால காணா மலரடியணிகள் என்ன ஆச்சுனாரு சொல்லலையே உங்களுக்கு போய் நான் சொல்றதா சிவ சிவ மலரடியணைகள் வழுத்ததற்கு எளிதாய் இப்படி ஒருவர் தேடியும் காணாத முடியாத திருவடிகளை கேவலம் அடியேன் வழுத்தும்படியாக முடிந்தது எப்படி சார் வளர்த்தினீங்க நாதன் தாழ்வாழ்கே போகதியாண்ட குருமனிதன் தாழ்வாழே ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழே ஈகன் அநீகன் இறைவன் அடிவாழே தேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்கே புறத்தார்க்கு சேந்தன் பூங்கடல்கள் வெல்கே கரங்குவிவார் உள்மயிடும் கோன்கடல்கள் வெல்கே இறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி ஏசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி பதினாறு வரிகள் என்னும் பதினாறா இருக்கணும் மனசுல இதை சொல்லி வழிபாடாற்றினால் பெருமான் நம்மை தரமாட்டானா நமக்கு இம்மி பேர் கிடைக்காதா மறுமை பேர் கிடைக்காதா அப்படி இந்த திருவடியை வாழ்த்தி கிடைக்காவிட்டால் அந்த பேரே வேண்டாம் வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார் அப்படி இதை வலுத்தியும் கிடைக்கலன்னா அந்த உலகம் நமக்கு வேண்டாம் முற்றுவோம் முருகா முருகா இப்படி மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் அப்படி காண முடியாத அந்த உருவம் திருவடி அடியும் சாதாரண ஆள் பார்த்தீங்கன்னா இங்க வந்து திருமாலை விட நான் பெரியவர்னு டாம் டாம் போட்டுக்கல சிவ சிவ போட்டார் மணிவாசகர் அல்ல அப்படிப்பட்ட திருவடிகள் என்று சொல்லும் போது அவருக்கு உரிய மதிப்பு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட திருவடிகள் யாருக்கு எமக்கு என்று ஆரம்பிச்சாருன்னா மணிவாசகர் அல்ல என்ன சொன்னார் படுத்துவதற்கு எளிதாய் யாருக்கு என்னது யாருக்கு வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் என் போன்ற சிறியவர்கள் கூட வடுத்தும்படியாக போற்றும்படியாக இருக்கின்ற எளிதாக ஆயிற்று அறிஞர் ஆனா நான் யாரு தெரியுமா அறிஞர் மாண்புமிகு அமைச்சர் சிவசிவ அப்படி ஒரு சொல்லல சொல்லாதீங்க நான் தான் முன்னே சொல்லிட்டேன் உற்றாரை ஆண் வேண்டேன் ஒரு வேண்டேன் வேண்டேன் செல்வம் வேண்டேன் கல்வி வேண்டேன் விண்ணும் மண்ணும் சொல்லிட்டேன் என் பதவி இது போற எல்லாத்தையும் போன விட்டு மாண்டு மிகுங்கிறீங்களே மக்கு மிகு அது வேணா சொல்லுங்க சிவசிவ நாங்க போய் ஐயாவ போய் மக்கு மிகு நாங்க எல்லாம் சொல்லலாம் நான் தானே சொல்லி நீங்க சொல்றீங்க அதனால சொல்லுங்க சிவசிவ நாங்க சொல்ல மாட்டோம் சுவாமி மக்கு மிகுன்னா நீங்க உங்களை சொல்லிதான் நாங்களாம் எந்த மிகுன்னு பேர்றது நமக்கு இருக்க வேண்டிய மக்கள் அங்க அவன் சொல்லிவிட்டா அப்புறம் நம்ம எங்க எந்த எந்த மக்க தேடுறது இது சிவ எங்களுக்குன்னு ஒண்ணு வேணாமா சாமி அது எங்களுக்கு இருக்கட்டும் எது இந்த மக்குங்கிறதாவது இருக்கட்டும் அங்க நல்லா இருக்கட்டும் நம்ம மணிவாசரை சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அதனால் பார் கடல் உலகில் சுவாமி நீ ஏன் நல்ல மாண்புமை அமைச்சர் தான் என்ன இதுல ஒண்ணுன்னு கதையை கேளுன்னு என் கதையை கேளுப்பா அப்படின்னா பாவம் அதனாலதான் இது என்ன தெரியுமா அந்த சகத்தின் உற்பத்தி என்று சொன்னாரே தன்னைக்கு நோக்கி சொன்னது இந்த உலகத்துக்கு பொருந்தும் உலக உற்பத்தியை சொல்லுகிறார் ஆனா தன் உற்பத்தின்னு சொல்லுகிறார் சகத்தின் உற்பத்தின்னு யாரோடு ஞானி எழுதியிருக்கிறாரு அதுக்கு தொகுப்புரை வாழ்க அவர் திருவடி வாழ்க அதனால எப்படின்னாரு வார்கடல் உலகினில் யானை முதலாய் எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் யானை முதலா எறும்பு ஈராக எல்லா பிறப்பும் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் ஐயா ஒரு சந்தேகம் முன்ன புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லா பிறப்பும் இங்க யானை முதலா எறும்பீராகங்கிறது சந்தேகம் வேற ஒண்ணும் இல்லை சொல்ல முடியுமில்ல ஆமா அங்க என்ன சொன்ன புல்லாகி பூடாய் என்று சொல்லி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறகுங்க இங்க யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் பிழைத்தும் அங்கே பிறப்பு வகையினாலே ஏழு வகை பிறப்பு இருக்கிறதையும் சொல்லி எல்லாம் சொன்னார் இங்கே இருக்கிற மிருகத்திலேயே நாம நம்மோடு பழகிற மிருகத்திலேயே எது பெருசு யானை என்ன சின்னது எறும்பு எனவே நமக்கு இந்த ஊனக்கண்ணுக்கு இங்க வீட்டுல ஏன்னா காண்டா மிருகம்னு சொல்லிவிடுவீங்க அதான் நம்மோட பழகுகிற மிருகங்களின்னு சொன்னோம் ஜீவ ஜீவ ஆமா இல்லைன்னு சரி மூணாம் கிளாஸ் பையன் அஞ்சாம் கிளாஸ் பையன் ஐயா யானையை விட காண்டா மிருகம் பெருசுன்னு எங்க ஐயா சொன்னாங்கன்னா நம்மோடு பழகுகின்ற விலங்குகளில் அப்படி தப்பிக்கிற வழி இது அப்ப நம்மோடு பழகிற மிருகங்கள்ல யானை பெருசு எறும்பு சின்ன அதனால அதனால யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைக்கும் அத்தனை பிறப்பிலையும் ஒவ்வொரு வினையா ஒவ்வொரு வினையா மாறி மாறி மாறி மாறி பிறந்து அந்த வினையெல்லாம் தவறியும் அதாவது பிழைக்கும் அதுல இருந்து தப்பியும் தப்பியும் மானுட பிறப்பினுள் எல்லாம் கடந்து படிப்படியா ஏறி இந்த மக்கள் தாமே ஆறறிவு உயிரே என்றார் தொல்காப்பியர் ஐயா இதெல்லாம் ஓரறிவு ஏறறிவு மூவறிவா இருக்குது இதுல சிறந்த அறிவத்தினரு ஏ மக்கள் தான் இப்ப ஆறறி உயர் அப்படின்னார் நாங்களா ஐயா ஆமா அப்படின்னார் அப்படியே காலர் அப்படியே தூக்கணும் அந்த மக்கள் பிறப்பு அது மாதிரி வரும்போது ஒவ்வொன்னா கடந்து என்ன ஆச்சினர் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செழிவினில் பிழைத்தும் இதுதான் விஞ்ஞானம் அல்லது உடற்கூற்றின் இயல்பு உடற்கூற்றின் இயல்பு திருவாசகத்தில் உடற்கூற்றின் இயல்பு சொல்ற தந்தையினிடமாக தோன்றிய கரு தாய் வயிற்றில விழுந்த உடனே என்னென்ன அந்த தாய் வயிற்றில ஏகப்பட்ட கிருமிகள் இருக்குமா அப்ப உடம்பினுள் நம்மை அறியாது கிருமிகள் இருக்கின்றன என்று இன்னைக்கு சொல்லுகிற உடல் உடல் வல்லுனர் மருத்துவர் சொல்றாங்க திருவாசகம் அன்றே சொல்லியது உடலுக்குள் கிருமிகள் பல இருக்கின்றன அது இருதிரம் இருதிரம் ஒன்று ஆக்குதற்கும் உதவும் இன்னொன்று அடிப்பதற்கும் உதவும் சில கிருமிகள் நமக்கு நமக்கு வேண்டாது சாப்பிடுறதுனால நமக்கு நல்லதும் இருக்கு சில கிருமிகள் நமக்கு வேண்டியது சாப்பிடுறதுனாலும் தப்பு இருக்கு செய்த கல்ல செயக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கடும் திருவள்ளுவர் ரெண்டு விதமான கருதல் அப்படி அந்த ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு குஸ்தி நடக்குதான் இது எப்படித்தான் கண்டாரோ மாண்பு அமைச்சர் என்னென்ன இந்த தந்தையினிடமாக தோன்றிய அந்த விந்து தாயின் வயிற்றுல போன உடனே அங்க இருக்கிற கிருமிகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாய் நமதன நரி நமதன பிதா தாய் நமன் தனிதன அப்படின்னு இந்த கிருமி எனக்கு தாண்டா சொந்தம் எனக்கு தாண்டா சொந்தம் எனக்கு தாண்டா சொந்தம் இப்படி ஒவ்வொன்றும் சேர்ந்து வேட்டு விட்டுதுன்னா பிட்டா எங்க அப்புறம் பிட்டா பிட்டா தான் இன்னமும் முடிவு போகுதா அப்படின்னு ஆமா என்னமோ வயிற்றுல ஒரு பொட்டு போச்சு கொடுக்கல ஏன் அது பூச்சியா பிறகணும் மனுஷனாவே பிறகட்டும் கிராமங்கள் அப்படி ஒரு பழக்கு ஒரு வயிற்றுல ஒரு பொட்டு பூச்சி பிறக்கக்கூடாதா என்னமோ அந்த பாப்பாவுக்கு இன்னும் கொடுத்து வைக்கல அப்படி ஆகவே அந்த மாதிரி அந்த கிருமிகள் ஒன்று ஒன்றுடைய போராட்டத்தில் அந்த கரு இறந்திருக்குமாயின் நான் மனுஷன் வெளிவந்திருக்க முடியாது அந்த குஸ்தியில பிழைக்க வைத்தது பெருமான் ஈனமில் கிருமி செரு குஸ்தி குஸ்தினா போர்னு அர்த்தம் என்ன போர் அதான் தான் தான் போய் மொய்க்கும் அந்த கருவை தின்பதற்கு அந்த மாதிரி அந்த கிருமிகள் தின்னாதவாறு என்றும் பிழைக்க வைத்தன் பெருமான் செருவினில் பிழைத்தும் இது அப்படியே வாங்கியது ஒரு சித்தாந்த சாத்திரம் பதினாலுல ஒண்ணு அது எது என்ன சாத்திரம் தெரியுங்களா போற்றி பகருடை பதினாலு சாத்திரம் உமாபதி சிவம் பாடியது ஏழு நூல் மாங்க அல்லது எட்டு நூல் மாங்க வச்சுங்க அதை போற்றி பகருடை உமாபதி சிவம் பாடுது அதுல ஒரு இடம் அதுலதான் அந்த கேவல சகல சுத்தத்தை விளக்குற இடம் அந்த இடம் தான் போற்றி பருடை தான் கேவலத்தில் ஆன்மா எப்படி இருந்தது சகல நிலையில் எப்படி ஆன்மா இருக்கிறது இனி சுத்த நிலையில் எப்படி இருக்கும் அருமையாக விளக்கிய நூல் போற்றிப்பவருடைய பதம் கூட மேம்போக்காதான் அப்படி சூத்தனமா சொல்லிட்டாங்க உட்காந்து நின்று வளர்க்கிறது அந்த நூல் தான் அதனால பதினாலு சாத்திரம் படிக்கணுங்கிறது ஆமா ஐயா இதுல எத்தனை படிக்கலாம்னா பதினாலும் படிக்க இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அதுலயும் சொல்லுது என்னவா தந்தையினிடமாக தோன்றிய கரு தாயினிடமாக சென்ற உடனே அங்கே கிடந்த அனாதி உயிர் இது போட்டி பொருள் இந்த தாய் வயிற்றுல ஏற்கனவே இருந்த அனாதி உயிரினர் இவர் கிருமினர் ஈரமில் கிருமி செருவினில் பிழைத்தும் திருவாசகம் அவர் என்ன சொன்னார் அங்கே கிடந்த தாய் நிலத்திலே வயிற்றுல கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனுமாக எடுக்குமென்று இங்க ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் புஸ்தில அங்கே அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் அது உணவு இல்லாம வைத்துக் கொள்ளிய இது இந்த கரு வந்த உடனே ஆஹா வேட்டை வேட்டை அப்படின்னு போய் உட்கார்ந்து தின்னும்னா எங்கேனுமாக எடுக்கும் என யார் சார் காத்தனர் காய கருக்குழியில் காத்திருந்தும் அந்த வயிற்றிடமாக பெருமானி நீ அல்லவா காத்திருக்கிறேன் என்ன இந்த ஆன்மா எங்க வர்றது கிழிக்கிறது வெளியில இது முதல்ல கிருமி இருக்குன்னு ஒத்துக்கிறியாடா ஒத்துக்கிறேன் தந்தையினிடமாக போனது ஒத்துக்கிறியா ஆமா அப்ப அந்த கிருமிகள் வந்து இவற்றை அழித்திருக்கலாம் அல்லவா அழித்திருக்கலாம் அழிக்காமல் எப்படி இருந்தது உடல் இயற்கை அந்த உடல் இயற்கையை கொடுத்தது எது இயற்கை அந்த உடல் இயற்கையை கொடுத்தது சீ கொடுத்து இன்னொரு இயற்கை நீ இயற்கைங்கிற நான் இறைவன்கிற போற நீ எக்ஸன் வச்சுக்கடா ஆங்கிலேயர் வருகையினால எக்ஸன் வச்சுக்கணி இவர் இயற்கைன்னு வச்சுக்கிட்டோம் நான் இறைவன் வச்சுக்கிறேன் போய அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பதியால் எங்கேனுமாக என்று இந்த தந்தையினிடமாக வந்த கரு தாயினிடத்துக்கு போன உடனேயே ஏதேன்னு அழிச்சிருமே இப்ப உடம்பு சொல்றோம்ல ஏ அந்த வீட்டை திறந்து போட்டு வந்துட்டேன்டா நான் ஈப்பட போய் மறந்து இருந்துட்டேன் ஓடி போய் சாத்திரா ஓடி போய் சாத்திரா அப்படிங்கிறாங்கல்ல தாய்மார் அது மாதிரி ஏ தந்தையிடமா வந்த கரு அந்த தாயத்தில் வந்துருச்சுப்பா ஏதேனும் அந்த கிருமியில் வந்து அது பச்சு சாப்பிட்டுப்பா அப்படின்னால அங்க போயிருந்து உம் ஓ காய கருக்குடியில் சித்தான் சாத்திரம் இப்படி எல்லாம் விளக்குது ஒளியும் ஒளியும் கரைக்குது சித்தாந்த சாத்திரம் ஒளியும் ஒளியும் காட்டலாமே காயக்கருக்குடியில் கருக்குடியில் காத்திருந்தும் அப்படி செய்ததுனால பெருமானியம் தோண்டினியும் இல்லைன்னா போயவே போயிருப்பேன் <laughs> அதுதான் ஐயா இதை யாராவது முன்மொழிந்தவர்கள் இருக்காங்களான்னு ஒழிந்தாலுண்ட உரு தெரியா காலத்தே உள் புகுந்து உளம் மன்னி கருத்திருத்தி ஊன் புக்கு ஏன் சாமி உங்களுக்கு இவ்வளவு சங்கடம் கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை சித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் பிள்ளை கண்டேனி திருவாசகம் உருத்தெரியா காலத்தே இப்ப அஞ்சரடி எஸ்ஐக்கு தயாரா இருக்கிறோம் எப்ப இன்னைக்கு இல்ல அன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு இந்த தயாரா இருக்கு சார் உன்னை எசைக்க தயாரா இருக்கிற விட்ட உடம்பே கொண்டாந்தது யார் தெரியுமா எங்க அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க தெரியுமாடா அப்படின்னாரு எங்க தாத்தா அவங்க தாத்தா தாத்தா அவங்க தாத்தா தாத்தா அது என்ன ஆதி பகவன் முதற்றே உலகு போறான் தாத்தாவுக்கு தாத்தாங்கிறாங்க அத தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா தாத்தா ஆதி பகவன் முதற்றே உலகு அப்பா திருவள்ளூர் தான் முடிவா பட பார்த்தீங்களா சிங்கம் இல்ல முதல் குரல் அதனால ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அந்த கிருமியுடைய போராட்டம் எதற்குன்னு கேட்டா அந்த கருவை தின்றுவிட வேண்டும் என்று அப்படி தின்னாதவாறு காத்தம் அப்புறம் சரி தாண்டிச்சு ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் பத்து மாசத்தையும் பண்ணது திருவாசம் ஒண்ணுதான் இல்ல ஒரு மாசம் ஆச்சு என்ன ஆச்சு ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் என்னது என்னன்னு ஒரு மதி தாண்டியின் தாண்டி காய்ங்கிறார் நான் பார்க்கல சாமி எனக்கு தெரியாது அந்த தாண்டிக்கா மாதிரி தாய் வயிற்றுல அது தோன்றுமா எது உருவெடுக்குமா எது தந்தையினிடமாக வந்த கரு அந்த சின்ன பிள்ளையில தோன்றும் போது முதல்ல என்னன்னு கேட்டா சின்ன எத்தனையும் இசைக்கு தயாராயிடுமா கொஞ்சம் மேல இசைக்கு வேணும் அதனால இந்த தாண்டிக்கா மாதிரி இருக்குமா அது எப்படி இருக்குமா என்னன்னு தெரியல விளங்காதுங்கிறதுக்காக தான் அவன் ஓமையும் சொன்னாங்க ஓமையும் விளங்கல அவ்வளவு ஞானம் நமக்கு <laughs> என்ன பண்றது அந்த ஒரு மதித்த அந்தியின் இருமையில் பிழைத்தும் என்னன்னாரு அது மாதிரி வந்து சேர்ந்து ஒரு சின்ன முட்டை வடிவமா வரும்போது சரி அது முட்டையா அப்படி சேர்ந்தா சரி சப்போஸ் அப்படி ரெண்டு இது இப்படி சேர்ந்து இது இப்படி சேர்ந்துன்னு வச்சுங்க போயா போச்சு ஒண்ணும் இல்லாம போடும் கண்ணு அல்லது கண்ணு காது இல்லாம தொலையும் அது எதுக்கு என்ன சனிய இதுவே சனியங்கிறோம் இந்த சனியை எதுக்கு வந்ததோ இப்படிலாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம் எல்லாம் அம்மாவை கேட்டா தெரியும் இல்லை இப்போ பரவாயில்ல இருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த பய பிறக்கிறதுக்கு படாத பாடம் பாடல்ல சனியும் பிடிச்ச பய சனியும் பிடிச்ச அப்ப வயிற்றுல இருந்தும் வருத்தனா இப்பவும் வருத்துறான் இவன் என்னையும் வருத்துறான் முட்டி அப்படின்னு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நல்ல வேலை தாண்டிட்டோம் எல்லாம் அறுபது தாண்டிச்சு இல்ல அப்புறம் இருக்குது இருக்கு இருந்தா சொல்லுவாங்க இப்போ எனவே அந்த இருமை இருமைன்னு கேட்டா அந்த ரெண்டா பிளந்தாலும் போச்சு தூங்கையில வாங்க ரொம்ப சுரி மாறி போனாலுங்கிறமே அங்க ஒன்னா அப்படி திரண்டு வரும்போது ரெண்டும் ஒண்ணு தானா புடுவிட்டாலும் போச்சு அது புடாம கொண்டு வந்தது விடமாக சரி ரெண்டு மாதம் ஆச்சு இருமதி விளைவின் ஒரு மதியில் ஒரு மயில் பிழைத்தும் சரி ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆனா அந்த ஒரு மாசம் இருந்த விட கொஞ்சம் வளர்ந்துருக்கணும் சிலது வளர்ச்சி